திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் அருளி செய்த திரு இரட்டை மணி மாலை திருச்சிற்றம்பலம் கிளர்ந்துந்து வெந்துயர் வந்தடும் போதஞ்சி நெஞ்சமென்ப தளர்ந்திங்கிருத்தல் தவிர்த்தி கண்டாய் தளராது வந்தீம் வளர்ந்துந்து கங்கையும் வானத்திடை வளர் கோட்டு வெள்ளை இளந்திங்களும் எருக்கும் இருக்கும் சென்னி ஈசனுக்கே ஈசன் அவனல்லாதில்லை என நினைந்து கூசி மனத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை மண்ணுலகத்தென்றும் பிறவாமை காக்கும் பிரான் பிரான் என்று தன்னை பன்னாள் பரவித் தொழுவார் இடர் கண்டிரான் என்ன நிற்கின்ற ஈசன் கண்டீர் இன வண்டு கிண்டீ பொறா நின்ற கொன்றை பொதும்பர் கிடந்து பொம்மென்றுரைவாய் அரா நின்றிரைக்கும் சடை செம்பொன் நீழ்முடி அந்தணனே அந்தணனை தஞ்சமென்றாட்பட்டாராழாமே வந்தணைந்து காத்தளிக்கும் வல்லாளன் கொந்தணைந்த பொன் கண்டார் பூணாதே நாகம் பூண்டானே என் கண்டாய் நெஞ்சே இனி இனிவார் இனிவார்ச்சடையினிற் கங்கையன்பாளை அங்கத்திருந்த கனிவாய் மலை மங்கை காணில் என் செய்திகையிற் சிலையால் முனிவார் திரிபுரம் மூன்றும் வெந்தன்று செந்தியில் மூழ்க தனிவார் கணை ஒன்றினால் மிக கோத்தையம் சங்கரனே சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடை மேற்பொங்கரவம் வைத்துகந்த புண்ணியனை அங்கொரு நாள் ஆபாவென்றாழாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது நெஞ்சே உரை உரைக்கப்படுவதும் ஒன்றுண்டு கேட்கிற் செவ்வான் தொடைமேல் இறைக்கின்ற பாம்பினை என்றும் தொடேல் இழிந்தோட்டந்தெங்கும் திரைக்கின்ற கங்கையும் தேன் நின்ற கொன்றையும் செஞ்சடை மேல் விரைக்கின்ற வன்னியும் சென்னி தலை வைத்த வேதியனே வேதியனை வேத பொருளானை வேதத்துக்காதியனை ஆதிரை நன்னாளானை சோதிப்பான் வல்லேனமாய்ப்புக்கு மாலவனும் மாட்டாது கில்லேனமா என்றான் கீழ் கீழாயினதுன்ப வெள்ளக்கடல் தள்ளி உள்ளுறப்போய் வீழாதிருந்தின்ப வேண்டுமென்பீர் விரவார்புறங்கள் பாழாயிடக் கண்ட கண்டனின் தோளின் பைம்பொற்கழலே தாழாதிரைஞ்சி பணிந்து பன்னாளும் தலை நின்மினே தலையாய ஐந்தினையும் சாதித்து தாழ்ந்து தலையாயின உணர்ந்தோர் காண்பர் தலையாய அண்டத்தான் ஆதிரையான் ஆலாலம் உண்டிருண்ட கண்டத்தான் செம்பொற்கழல் கழற்கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் நிழற்கண்ட போழ்தத்து நில்லாவினை நிகரேதுமின்றி தழற்கொண்ட செம்மேனியம் மானை கை மாமலர் தூய் தொழக்கண்டு நிற்குமோ துன்னினம் மடும் தொல்வினையே தொல்லை வினை வந்து சூழாமுன் தாழாமே ஒல்லை வணங்கி உமையென்னும் மெல்லியலோர் கூற்றானை கூற்று வருங்காய்ந்தானை வாய்ந்திலங்கு நீற்றானை நெஞ்சே நினை நினையாதொழுதி கண்டாய் நெஞ்சமே இங்கோர் தஞ்சமென்று மனையாளையும் மக்கள் தம்மையும் தேரியோராறு புக்கு நனையாச்சடை முடி நந்தாதை நொந்தாத செந்தி அனையானமரர் பிரான் அண்டவாணன் அடித்தலமே அடித்தலத்தின் அன்றரக்கன்னை நான்கு தோளும் முடித்தலமும் நீ முறித்தவாரின் முடித்தலத்தில் ஆராடி ஆரா அனலாடி அவ்வனலின் நீராடி நெய்யாடி நீ நின்று தானவர் மாமதில் மூன்றும் நிறந்துடனே தீ நின்று வேவச் சிலை தொட்டவாரென்றிலங்கு வல்வாய் நின்று பாடப் பெருங்காடரங்கா பெயர்ந்து நட்டம் போய் நின்று பூதம் தொழச் செய்யும் மொய்கழற் புண்ணியனே புண்ணியங்கள் செய்தனவும் பொய் நெறிகட்சாராமே எண்ணியோரைந்தும் இசைந்தனவால் திண்ணிய கைமாவின் ஈருரிவை மூவுருவம் போர்த்துகந்த அம்மானு காட்பட்ட அன்பு அன்பால் அடைவதெவ்வாறு கொல் மேலதோராடரவம் தன்பாலுருவரை சார ஒட்டாததுவேயுமன்றி முன்பாயின தலையோடுகள் கோத்தவையார்த்து வெள்ளை என்பாயினவும் அணிந்தங்கோர் ஏறுகந்தேருவதே ஏறலால் ஏறமற்றில்லையே எம்பெருமான் ஆரெலாம் பாயும் அவிர்ச்சடையார் வேரோர் படங்குலவு நாகமுமிழ் பண்டமரர் சூழ்ந்த தடங்கடல் நஞ்சுண்டார் தமக்கு தமக்கென்றும் பணி செய்திருப்பே முக்குத்தாமொரு நாள் எமக்கொன்று சொன்னால் அருளுங்கோலாமிணையாதுமின்றி சுமக்கின்ற பிள்ளை வெள்ளேரொப்பதொன்று தொண்டை கனிவாய் உமைக்கென்று தேடி பெறாதுடனே கொண்ட உத்தமரே உத்தமராய் வாழ்வார் புலந்தக் காலுற்றார்கள் செத்தமரம் அடுக்கி தீயாமுன் உத்தமனாம் நீளாழி நஞ்சுண்ட நெய்யாடி தந்திரமே கேளாழி நெஞ்சே கிளர்ந்து திருச்சிற்றம்பலம்